ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு அலி ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் தொழுதால் கடைசி இருப்பில் அத்தஹியாத் மற்றும் சலாம் கூறுவதற்கு இடையே கடைசி வார்த்தையாக அல்லாஹும் அக்ஃபிர்லி மா கத்தம் وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت என்று கூறுவார்கள் முஸ்லிம் ஒன்று ஏழு ஏழு ஒன்று துவாவின் பொருள் இறைவா நான் முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் ரகசியமாக செய்த பாவங்களையும் வெளிப்படையாக செய்த பாவங்களையும் வீண்வரையும் செய்தவற்றையும் என்னை பற்றி என்னை விட நீ மிக அறிந்துள்ளவற்றையும் எனக்கு நீ மன்னிப்பாயாக நீயே முற்படுத்தி வைப்பவன் நீயே பிற்படுத்துபவன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை